வெள்ளந்தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் ஒரு புனலிற்கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தால் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையிற் கேற்கே தீவினையினேற்கே வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையனான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு ஆனாய்க்கு இரும்பின் பாவையனைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உலறிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன் முதல் அந்தமாயினானே ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டும் நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு குண்டாய் அடியார் தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே பேசிட்டாம் ஈசனே எந்த எந்த பெருமானே எந்தெந்தே பேசி பேசி பூசிட்டான் திருநீரே நிறைய பூசி திருநீரே நிறைய பூசி போற்றி எம்பெருமானே என்று பின்றானே சத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் நம்மை ஆண்டானே அவா வெள்ளக்கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணன் தானே ஆட்கொண்ட வண்ணன் தானே வண்ணந்தான் சேயதன்று வெளிதேயன்று அநேகன் ஏகன் அணுவணுவில் இறந்தாய் என்றங்கு எண்ணந்தான் தடுமாறி இமயோர் கூட்டம் எய்துவார் அறியாத எந்தாய் உன்றன் வண்ணந்தானது காட்டி வண்ணந்தானது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேனே திண்ணந்தான் பிறவா மற்காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே என் சொல்லி சிந்திக்கேனே என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களார வந்தனை ஐம்புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனையமேனி தனிச்சுடரே இரண்டு மிலித்தனியனேற்கே தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்தெவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி பற்றொன்றின்றி கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று என்று எண்ணி அஞ்சலித்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே அஞ்சலித்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தமில்லா மல்லற்கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கே மூர்க்கனேற்கே கேட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனவெல்லாம் காட்டி காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதமூரி அகம் நெகவே புகுந்து ஆண்டு கொண்டான் புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாதமாகி ஆரடலாய் அந்தமாய் அப்பா நின்ற செச்சை மாமலர் புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எங்கள் சிவபெருமான் எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே தேவர் கோவறியாத தேவ தேவன் செழும் போழில்கள் பயந்து காத்தழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாடும் பாகத்து என் மார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடு மேன்மேலும்